சித்தாந்தத்துல பிரம்ம சத்தியம் ஜெகன் வித்யான்னு சொல்றார் பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம் பிரம்மத்தை காட்டிலும் இது எல்லாம் பொய் பொய்யை தவிர ஒண்ணுமே கிடையாது இருக்கா போல ஒரு பாவனை அவ்வளவுதான் அது பொய்ன்னு சொல்றாங்க இதுதான் அத்வைத சித்தாந்தத்துடைய அடிப்படை இதுல ஒண்ணும் சந்தேகமே வேண்டாம் அத்வைத சித்தாந்தத்துல இதுதான் எழுதி வைத்திருக்காரு உடனே இதுலதான் என்ன கேள்வி வந்து நான் முதல்ல கேட்ட கேள்வி இப்ப பகவத்கீதைங்கிறது பரம பிரமாணம் அது எந்த தெரிவிக்கிறது கேட்டா அத்வைதாச்சாரியாளர் போய் கேட்டா என்ன சொல்லுவா அத்வைதத்தை தான் சொல்வதுன்னு தான் சொல்லுவா உடனே தெரியுது ஆமாஞ்சம் என்ன கேள்வி கேட்கிற சரி இப்ப அத்வைதத்தை தான் கொடுக்கிறதுன்னு சொல்கிறீர்களே இந்த பகவத்கீதை இந்த பகவத்கீதை உண்மையிலே சத்தியமா அசத்தியமான்னு கேட்கிறது என்ன பதில் சொல்றது பிரம்மத்தை தவிர நீங்க எல்லாம் பொய்யெடுக்கோமா இந்த கீதையும் பொய்யல் தானே சொல்லி வர வேண்டும் அப்ப கீதையும் உண்டு அத்வைதன்ற வார்த்தைக்கே கதையில்லாம இருக்கணும் ஏன்னா ரெண்டு கிடையாது சொன்ன பிற்பாடு இப்ப பிரமேயமான பிரம்மம் ஒண்ணும் அதை காட்டுற பிரமாணம் ஒண்ணும் ரெண்டு ஆயிடுச்சு அப்ப அத்வைதம் போடும் அப்போ அத்வைதம் போய் அதாவது கீழே அவ கண்ணன் தனக்கு அபேத ஞானம் இருந்தால் அவர் யாருக்கும் உபதேசிப்பாங்க இது ஏதோ அர்ஜுனன் இருக்கானா அர்ஜுனன் தான் போய் அவனுக்கு தெரியுமே அப்ப அவங்களுக்கு நம்ம உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்டு வருது இல்ல அர்ஜுனன் பொய்யது கண்ணனுக்கே தெரியாது அப்படின்னு வைத்துக் கொண்டு பார்ப்போமானால் அப்ப என்ன இவருக்கே அர்த்த ஞானம் இல்லைன்னா இவருக்கு என்ன உபதேசிக்க போகிறார்கள் நான் சொல்ல வந்து வெளியே எனக்கு palavra né, போய் மக்கள் நிறைய பொருள் அப்படின்னா அவ்வளவுதான் பொய் நிறைய சொல்லுவேன் இத்தனை நாய் கொடுத்து நெய்யா போயிடாம இருந்தார் கடையில இத்தனையும் இருக்குது இது இல்லை அது இல்லை அது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லைன்னு இப்ப எப்படி நம்புறது அந்த மாதிரி இங்க போய் எல்லாம் போயின்னு அது மட்டும் செய்ய எப்படி போடுறது அதனால அது வியர்த்தமா போயிடுறது ஆனால் அப்படி இருக்காது என்ன காரணம்னா ஆரம்பத்திலேயே கீதா சாஸ்திரத்துடைய அவதாரிக்க கீதா அதாவது கீதா சாஸ்திரம் அந்த பகவத்கீதைக்கு அவதாரிக்க வைக்கிறார்கள் ரெண்டு பேரும் அதாவது அத்வைத மத பிரவர்த்தகரும் சரி விசேஷாத்வைத மத பிரவர்த்தகரான எப்பெருமானாலும் சரி அவர் என்ன சொன்னார் என்னால் ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன ஜாதா ஜாத இவ பக்தவான் இவ என்ன உண்மையா கண்ணன் ஒருத்தன் பறக்கவே இல்லை அவன் பிறந்தால் போலே அப்படி ஜாப இவர் பத்தம் சொன்னது போல அபிநயித்தான் அவரே பாவங்கள் ரொம்ப நாலாவது அத்தியாயத்துல பிரகடனத்துடைய தொடர்பு நல்ல அதாவது கர்மயோகத்தை பற்றி மூணாவது அத்தியாயத்துல நம்ம சொல்லி முடிச்சுடலாம் கர்மயோகம் சொல்லியிருந்தா ரெண்டாவது அத்தியாயத்துல ஆரம்பிக்கிறார் பாத்தம் அதாவது ரெண்டாவது அத்தியாயத்துடைய பன்னிரெண்டாவது ஸ்லோகத்துல இருந்தா சதோத்தியான அன்ன லோகத்துவம் பஞ்சாவதாட்ச பாட்டத்தை பதினோராவது ஸ்லோகம் அதுக்கு அடுத்தபடியான ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்திலிருந்து பன்னிரெண்டாவது ஸ்லோகத்துல இருந்தா சாஸ்திரம் ஆரம்பிக்கிறது அதுலேருந்து வரிசையா சொல்லிட்டே வந்தான் அதுல மூணாவது அத்தியாயம் கூட சமயத்தை பத்தி சொல்லி முடிச்சான் இதுல பகவத்கீதை ஒரு ஆச்சரியமான விஷயம் காஞ்சி சுவாமி அழகா காட்டியிருக்கார் என்ன விஷயம்னா ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் கண்ணன் ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சுடுவோம் முடிச்ச பிற்பாடு திடீர்னு அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வரும் அவன் ஒரு கேள்வி கேட்பான் உடனே அந்த கேள்விக்கு பதிலாக அடுத்த அத்தியாயம் வரும் கடுமையான அத்தியாயத்தின் நடுவே வரும் அது வெளியே பெரும்பாலும் அத்தியாயத்துடைய ஆரம்பத்துல அர்ஜுனுடைய கேள்வி கண்டிப்பா இருக்கும் அப்படித்தான் ஆவிகள் மேல கண்ணன் பதில் சொல்லிட்டு போவார் இப்படித்தான் இருக்கும் கர்மயோகத்தை சொல்லி முடித்தான் பகவத்கீதை மூணாவது அத்தியாயத்துல கேள்வி நாலாவது அத்தியாயத்து ஆரம்பத்துல கர்மயோகத்தை சொன்ன பிற்பாடு அர்ஜுனன் வந்து ஏதாவது கேள்வி கேட்டுக்கணுமேன்னா ஆரம்பமே ஸ்ரீ பகவான் அஜா அப்படின்னு பகவான் இவன் யுவஸ்வதே போக்தவான் என்று இந்த அர்த்தமுங்க கமலமுங்க இதை நான் விவசாயத்துக்கு சொன்னேன் விவசாயம் மனுவுக்கு சொன்னார் மனு விக்ரோவுக்கு சொன்னார் விக்ரோவு மேலே இருக்கிறவர்களுக்கு சொன்னார் இப்படி பரம்பரையா இந்த கர்ம யோகமானது வந்தது என்று பகவானே சொல்ல ஆரம்பிச்சோம் அவனும் கேள்வியே கேட்டது அது சுவாமி வேடிக்கை எழுதுகிற மூணாவது அத்தியாயிலே ஓடிச்சு போது கண்ணனுக்கு மூணாவது அத்தியாயம் 是这样的。 not நம்ம தோற்றம் பண்ணியிருக்கான் அப்படி இருக்கிற பொழுது இந்த கேள்வியை கேட்டான் என்னால் அப்ப கண்ணனுடைய அவதார மகிமையை அவன் வாயால் தான் கேட்டு தெரிந்து கொள்ளணுன்றதுக்காக கேட்டான் என்று அப்படி எவ்வளவுமானால் அந்த இடத்துல பாக்கியம் அப்போ அந்த இடத்துல அவர் என்ன சொல்றான்னு கேட்டா வகோரிமே லெகிதானி ஜன்மானி தவச்சாரத்தில் நாலாவது அத்தியாயம் முதல் போர்கள் ஆரம்பத்தில் இருக்கிற போர்கள் பகுரிமே ஜெயித்தானி ஜென்மானி தவச்சாரத்தினார் அதுனா நீயும் பல பேரை பிறந்திருக்கிறாய் நான் பல பேரை பிறந்திருக்கிறேன் ஏதோ இதுதான் முதல் பிறகு நினைச்சுக்காது எனக்கும் நான் எத்தனையோ பிறகு பிறந்திருக்கிறேன் நீயும் எத்தனையோ பிறகு பிறந்திருக்கிறார் ஆனால் தான் இடம் வேற சர்வாகி நான் அத்தனை பிறகுகளையும் அறிவேன் எந்தெந்த பிறவியில எதனா பிறந்திருந்தேன்னு அறிவேன் நத்தம் பேச வளர்ந்தவர் நீ அவற்றை எல்லாம் அறிய மாட்டாய் போன பிறவியில நீ எப்படி இருந்தாய் அதற்கு முன்பிறவியில எப்படி இருந்தாய் அவ்வளவுதானா முந்தாமே காலத்துல என்ன தருகிறேன் கேட்டாலும் கொஞ்சம் எல்லாம் இதுக்கு முன்னாடி போடுவோம் ஏன் மனோகம் எவ்வளவு ஞாபக சக்தி வேணும் அதை எவ்வளவுதான் கொடுத்துருக்கான் எதெல்லாம் வேண்டாமோ அது அப்படியே ரொம்ப ஆச்சரியமான ஒரு இதோட நினைப்பாகணும் ஈஸ்வருடைய திருஷ்டி ஏற்பாடு அதே மாதிரி அவருடைய அம்மா எப்படி பிறக்கிறாய் எந்த ரூபத்தை கொண்டு பிறக்கிறாய் என்றெல்லாம் நீயும் உன் திருவாக்காலே சொல்ற பொழுது அவன் சொல்ற வார்த்தை பரிசையாக நடக்கும் போது சொல்றான் என்ன சொல்றான் நான் எப்படி பிறக்கிறேன் என்றதுக்கு முதல்ல ஒரு அர்த்தம் சொல்றான் அந்த அயோகி தந்து ஆத்மா பூதாம் ஈஸ்வரா அப்படி தந்து என்ன செய்கிறேன் அதிகாய சம்பவாமி சம்பவாமி ஆத்ம மாயான் சொன்னான் அதுக்கு ஆத்ம மாயையானா மாயையினால நான் மறைக்கிறேன்னு சொன்னதாகவே ஆதிக்க பகவத்பாதர் அர்த்தம் வைத்துக் கொண்டு கீதையினுடைய ஆரம்பத்திலேயே என்னன்னா எம்பெருமானுடைய அவதாரமே ஒரு மாயை மாயைனா இல்லாததுன்னு அர்த்தம் போய் அது இந்த ஜபலோசக்காரனோட ஐக்கிய ஜாதி வந்து அப்படின்னு சொல்ற ஜபலோசக்காரனோட வெளியே வெளியுமா கையில் ஒரு பெரிய பானம் பானம் ஏதோ ஒரு பாத்திரம் ஆனா கொண்டாடி பாளையம் மாறும் போது இப்ப பாளையம் இருந்ததுன்னா அது மாயம் ஆச்சரியம் உள்ளவர்கள் இருந்தாலும் பிரமத்தை உண்டாக்கி பேசுறவர் நமக்கு அது உண்மை அல்ல அப்படின்னு மாயையா அப்படின்னு அந்த அர்த்தத்தை பண்ணினார் பகவத்பாதன் உண்மையா அந்த சித்தாந்தம் அத்தனைக்கும் உண்டான அடிப்படை வித்தியாசமே என்னன்னு அர்த்தத்தில் இருக்கிற வேறுபாடு தான் ஆனால் எம்பெருமானாக்கு ராமானுஜர் அவர் மாயா என்ற சத்தத்திற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா மாயா என்ற சத்தத்திற்கு சாஸ்திர நிகழ்வுகள் அதாவது டிக்கள் அது உணர்வு டிக்களின் இந்த காலத்துக்கு பேர சொல்லணும்னா அந்த காலத்துல தெட்டாலத்தம் கிடைக்கும் அவனால படி வச்சிருக்கான் ஒரே பொருளையுடைய பல்வேறு சொற்கள் அதுக்கெல்லாம் யாத்திரமோ நிகழ்வு படி வச்சிருக்க அது மாதிரி நிறைய நிகழ்வுகள் எல்லாம் உண்டு அந்த ஒரு நிகழ்வுல ஆத்மா வடிவம் ஞானம் என்ற சப்தத்தாலே என்ன காட்டியிருக்கிறதுனா மாயா என்ற சப்தத்திற்கு ஞானம் ஒரு அர்த்தம் காட்டியிருக்கிறார் அது நிகழ்வு பொழுது இருக்கிறது அதை அத்வைத்திடம் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் வேறு சில இடங்களிலே மாயா சப்தத்திற்கு அவர்களே ஞானங்கிற சப்தத்தை கொண்டு ஆத்மாவும் பண்ணி இருக்கார் அதுதான் எழுத்து அவரே காட்டியிருக்க கீதா வாக்கியம் இன்னும் மேலே இருக்கக்கூடிய தாப்பரை தந்திரிகை வேதாந்த ரசிகர்களோடு சேர்ந்த தாப்பரை தந்திரிகை இன்னும் சொந்தபகாச்சாரியர் போன்றவர்கள் அப்படின்னு காட்டினார் வேதத்துல கூட ஒரு இடத்துல தேவா தேவானாம் சங்கியாருண்மயோ மாயா அப்படின்னு வேத வாக்கியம் சொல்லலாம் அந்த வாக்கியத்துல இந்த உலகத்துல இருக்கிற மண் புகழ் அதை மனிதர்களாலே எண்ண முடியாது இது என்னன்னா சங்கியாவும் தேவமாயலா என்று சொன்னால் தேவ குறித்து கிரகிக்கிற ஒரு விடயம் அது சொப்பனம் ஆகினால சொப்பனமும் பொய்யல சொப்பனமும் மெய்யல் சொல்றார் இந்த உலகத்துல பொய்யான தத்துவம் என்ன எதுவுமே నా అన్నప్పుడు వెనుకట ఆత్మ మాయగా பாவ புண்ணியங்கள் நம்ம மேல மேல வந்து பிறக்கிறார் அந்த விருப்பத்திற்கான் இந்த இடத்துல மாயா என்று சப்தத்தாலே ஞானம் என்று வைத்து காட்டி என்ன சொல்லலாம் நான் அதோட்டி தந்து நான் பிறக்க வேண்டாம் இருக்கும் பொழுதும் பிறக்கிறேன் ஏன் பிறக்கிறேன்னா இவன் எல்லாம் கலையிருக்கணும் இவன் கலையிருக்கணும் அதற்காக அந்த கலை சேர்க்கணும் அதற்காக பிறக்கிறேன் பூதானம் ஈஸ்வரோபி தந்தா நான் எப்படி சொல்றேன் எல்லா பூதங்களுக்கும் ஈஸ்வரன் ஆனால் அவதாரத்தில் என்ன பண்றேன் இவர்களுக்கு கீழ்பட்டவராக என்னை ஆக்கிக் கொண்டு ஒரு இடைச்சிலையாக அழிக்கும்படியாய் கட்டவும் ஆகும்படியாய் தன்னை ஆக்கிக் கொண்டு வந்து அது என்ன காரணம் அதுதான் காரணம் மாயா என்ன அவருடைய சங்கல்பம் அதனால வந்து வளர்க்கிறேன் என்று இந்த அர்த்தங்கள் எல்லாம் ரொம்ப அழகா இதுதான் பாருங்க நீ எதற்காக வந்து பிறக்கிறாய்னா நான் பிறக்கவே பிறக்கிறாங்க பாவனை பண்ணினேன்னு சொன்னான் அது அர்த்தம் பொருந்தல் வேண்டும் அது எப்படி அந்த அர்த்தம் பொருந்தோம் அர்த்தமே கேட்கிறான் நீ எதற்காக எப்படி வந்து பிறக்கிறாய் என் கேட்கிற பொழுது என்னுடைய தக்க குடும்ப பிறக்கிறேன் எனது சொன்னதோடு மட்டுமல்லாமல் எல்லாருக்கும் தெரிந்த மேலே எதற்காக வந்து பிறக்கிறேன் என்று கேள்வி எழுபுகிறோம் சரி உன்னுடைய தக்க குடும்ப ஞாபகத்தினால பிறக்கிறாய் சொல்கிறார் எதற்காக பிறக்கிறாய் ஏன்னா மூன்று காரணம் சொல்றான் பரிசுராமனாய பாபுனா வினாசாய சுக்குதான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகேவிலே என்று நல்லவர்களை காப்பாற்றுவதற்கும் தீயவர்களை அழிப்பதற்கும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் நான் வந்து வளர்க்கிறேன் என்று அடுத்தபடியாக ஆரம்பத்தை சொன்னோம் இங்கேயே கூட எல்லாம் பொய்யா இருக்கிறது அவதாரமும் போய் எல்லாமே பொய் நான் காரணங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதுவும் பொய்யல் ஆயிடும் அப்போ எல்லாமே பொய்யாயிடும் ஆனால் மூணு காரணங்கள் முக்கியமான காரணங்கள் சொல்றான் நான் பழக்கிற அகோபி தன்னும் நான் பெறவாதமான எங்களையும் நான் வந்து பிறக்கிறேன் எதற்காக பிறக்கிறேன்னா அந்த காரணத்தை பரிசாராய தாகுனான் வினாதாயத்தை சொல்கிறான் தர்ம சம்ஸ்தாபனாத்தாயம் மூணு காரணம் அது நம்ம கீதா பாக்கியத்தில் சுத்தமாக மேடம் படித்தான் என்ன பண்ணா ஏன்னா நல்ல அந்த பரிசுரான தாவுனாங்கிறதுக்கு கீதாராயத்துல ரொம்ப அற்புதமான வியாக்கியானம் பண்றார் எல்லா ஆழ்வார்கள் திருவுலத்திலே கொண்டு எம்பெருமானார் அருள் செய்த ஸ்ரீமூர்த்திகள் என்று அப்படி காட்டியிருக்கிறார் காட்சி பதிவார வேங்கம் மங்களாச்சாரிய சுவாமி என்ன காட்டியிருக்காருன்னா அந்த இடத்துல சாதவா சாவுக்களை வெக்கணம் பண்றது அப்படின்னு சொன்னா தான் முதல்ல யார் நல்லவர்களை காப்பாற்றுதல் சொன்னாங்க ಸಾವುಗಳೇ ರಕ್ಷಣೆ ಮಾಡುವುದೆಂದು ಸಾವುಗಳನ್ನ ಯಾರು ಉತ್ಸಾಹಿ உத்தரக்கணசீலா அப்படின்னு ஆரம்பிச்சு பெரிய பக்திசாலிகள் சாது சாதுக்களுக்காக அவரெல்லாம் கீழே சொல்லப்படுற உயர்ந்த குணங்களை உடையவர்கள் என்னன்னு கேட்டா அந்த எம்பெருமானை நேர் காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அந்த எம்பெருமானை தழுவி முடிச்சு பரிமாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அந்த கணமாத்திர காலம் கல்பகோடி சகசிரகாலம் மன்மானாமன் கணமாத்திரம் எம்பெருமானுக்கும் ஒரு நோய் பொழுது தெரிந்தாலும் கூட கல்பகோடி காலம் ஏதோ உருவராயோ ஊழியாரோ என்ன ஆழ்வாருடைய பாத்திரங்கள் என்னென்ன உண்டோ அது அத்தனை அப்படியே இருக்கிறதா அப்படி எடுத்து காட்டா எல்லாம் எம்பெருமானை பிரிந்து தங்களால் இருக்க முடியாது என்று யார் யாரெல்லாம் நினைக்கிறாரோ அவர்தான் சாதுக்கள் அப்படிப்பட்ட சாது பரித்தாரம் சாது பரித்தாராயம் அந்த நாமங்களை ரட்சிப்பதற்காக எம்பெருமான் வந்து அவதரிக்கிறார் துர்க்கு தான் விநாயகாயன் அதையும் சொல்ற அதுக்கப்புறம் துர்க்கு விநாயகம் மூணாவது தர்ம சம்ஸ்தாபம் தர்மத்தை நிலைநாட்டுதல் பெரிய கட்டமா இங்க ஒரு சின்ன சந்தேகம் வரணும் என்ன சந்தேகம்னா பகவான்கிற ஒரு தர்மம் அவன் நம்ம எப்படி ஒப்பு கொடுக்கிறோம் எல்லாம் சத்தியசாட்கல்பம் சொன்னேன் அவன் அவாத்த சொந்த காமம் அவனுக்கு அடைய வேண்டியது எதுவுமே கிடையாது எல்லாருமே ஏற்கனவே அறையில் இருப்போம் இதெல்லாம் உண்டா இல்லையா பரமாத்மாவுக்கு தர்மங்கள் உண்டா கேட்டா நிச்சயமா உண்டு தான் தோணும் எல்லாம் உண்டு அவன் எல்லாவற்றையும் அடைந்திருப்பான் அவனுக்கு இனிமேல் அடைய வேண்டிய வசூல் கிடையாது இதுவும் செய்ய வேண்டிய காரியம் கிடையாது அவனுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைத்தாலும் அதுக்காக நம்ம கூட சிரமப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சொல்றேன் நான் வந்து திருவல்லிக்கரையில இருக்கேன் அங்கிருந்து இந்த ஊருக்கு வரணும்னா இதுக்கு எவ்வளவு காரியம் பண்ண வேண்டியது என்னதான் வேணுமா விமானத்திலேயே வந்தால் கூட அதுக்கு பிரயத்தனப்பட்டு ரெண்டு மணிக்கு இறந்து அதுக்கப்புறம் அனுசாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புறப்பட்டு இவ்வளவு வந்து இங்க வந்து அதை வந்து இங்க வந்து இங்க வந்து உட்காரணும்னா இதுக்கு இந்த காரியம் பண்ண வேண்டியது ஆனா இப்ப இந்த இடத்துல பகவான் வந்து இருக்கணும்னு நினைக்கலாம் அப்படின்னா என்ன பலன் பண்ணணும் இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு வேணும் நினைத்தால் அவன் நினைக்கணும் மனசால நினைத்தால் நினைத்ததை நடத்தியே முடிப்பவர் அவன் வேற யாருமே கிடையாது நினைக்கவே நினைக்க மாத்திரத்திலேயே நடத்தி முடிக்கக்கூடிய வல்லமை அவனுக்கு உண்டு அப்படின்னு சொன்னான் அதற்குத்தான் சங்கல்பமும் வச்சிருக்கான் இப்ப இத்தனை நாள் உடனே அவருடைய பேரிட்டே இருக்காருன்னா சங்கல்ப ரூப ஞானம்னு சொன்னோம் சம்பவாமி ஆத்ம மாயரானா ஆத்ம ஞானேன ஸ்வ ஞானேன அந்த ஞானம் அவரு சங்கல்ப ரூப ஞானம் ஏன்னா சங்கல்பம்ங்கிற ஞானம் தான் வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா உடனே என்ன கேள்வி கேட்கிறான்னா இந்த நல்லவர்களை காத்தல் தீயவர்களை அழித்தல் இந்த தர்மத்தை நிலைநாட்டுதல் இது மூணுக்காக நான் வந்து பிறக்கிறேன்னு சொன்னானே என்பதுதான் அது பிறக்கணும்னா பிறகு வந்தாலே சங்கல்பத்தினாலே நல்லவர்கள் காப்பாற்றப்படட்டும் தீயவர்கள் அழிந்து போகட்டும் தர்மம் ரட்சிக்கப்படட்டும் அப்படின்னு சங்கல்பம்னா நடக்குமா நடக்காது ಕಟ್ಟಿದ್ದುಕೊಂಡೆ ಒಂದು ಸಲ ಹೋಗಬೇಡಿ ಜನಭಾವ ಗಟ್ಟಿಲಾಹ ಭವಂತು ದುರ್ಗಾಹ ಸ್ವಸ್ಥಃ ಭವಂತು ಧರ್ಮ ಗಟ್ಟಿಲಾಹ ಭವತು ಅದನ್ನ ನಡಬಹುದು ಹಾ ಏನೋ ಕೊಡಬಾರ್ದು ಇದೆಲ್ಲ ಮಾಡೋದಕ್ಕಾಗ ನಮ್ಮದು ಕರೆಗಳೇ ಏನು ಏನು ಬರಬಾರ್ದು ಕರೆಗಳೇ ಬರ್ತಾನೆ சாதத்தோட ரெட்டிக்க மாட்டோம் இதுதான் ரெட்டிக்க மாட்டோம் அது மட்டும் இல்லை அப்படியே வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு காரியம் வச்சுக்கொண்டாலும் கூட மூணு தனித்தனியா சொல்ல வேண்டியதே இல்லை நடுவில் ஒண்ணு இருக்க இந்த துர்க்கத்து வினாசம்ன்றது அது ஒன்று தான் போகணும் என்ன காரணம் என்னால் இப்போ துர்க்கங்களால இவ்வளவு வாழ்க்கை அவ்வளவு வழக்கு இடத்துல வாழலாம் அப்படின்னு அந்த மாதிரி இந்த நடுவில் இருக்கிறத சொன்னால் அதாவது சாது பரித்ராணாய் பரித்ராணாய் சாதுனா வினாச்சாரியை துக்குருதான்னு சொன்னாய் அந்த துக்குருதான் வினாச்சாரியாருக்கு போ சாது பரித்ராணமும் வேண்டாம் தர்ம சமர்க்கணமும் வேண்டாம் என்று நமக்கு தோன்றும் ஆனால் என்னவென்றால் கீதா பாக்கியத்துல அந்த அர்த்தத்தை காட்டவில்லை கீதா பாக்கியத்துல மட்டும் இல்லை அது இன்னொரு இடத்துல தெளிவாக்கிறது அந்த அதிகாரம் வெறும் அதிகாரம் அந்த அதிகாரத்துல இந்த கோபத்தை ஏதோ ஒரு காரணத்திற்காக மேற்கோளாக எடுத்து அப்படி எவ்வளவு அவதாரத்தை சொல்லி அந்த அவதாரத்துக்கு உண்டான கோபத்தை சொல்லி அப்படி காட்டும்போது அற்புதமான ஒரு வரி போற போக்கில் சாதிச்சு போயிடும் அற்புதமான ஒரு வரி என்ன தெரியுமோ பாதுபரித்தான வகுத்தியமுத்தாக ஆர்கின் நிகழ்த்து துக்கம் விழாதனம் சாதுபரித்ராணே வம்சவருத்தா ஆருகத்தினஸ்து துர்கத்தினாசம் அவனுக்கு முக்கியமான பிரயோஜனம் எது இந்த அவதாரத்தில் நான் நான் முதல்ல சொன்னேன் துர்கத்தினாசனம் அதெல்லாம் ஒரு பூர்வபட்சம் பூர்வபட்சம்னா வெறும் ஒரு பில்ல சொல்லலாம் உண்மையா பார்த்தா அது கிடையாது சில எதிர்ப்பு கேட்டா சாது பரித்ராம் நல்லவர்களை வெற்றி தந்திருக்கிறது அதுதான் முக்கிய துர்கத்தினாசம்ங்கிறது அதுதான் நடுவில் கடலே முக்கியம் கொடுத்தது அப்படின்னு அது ஆண்களுக்கு துர்கத்தினாதனம் ஏன் கேட்டா அவகத்தே சங்கல்பத்தினாலே ஏற்படால் துர்கர்களை அழித்துள்ளலாம் ஆயாவே அப்படின்னு சொன்னார் துர்கர்களை சங்கல்பத்தினாலே அழித்துள்ளலாமா என்ன இப்பதான் சொன்னேன் ராவணா போக ஓ ராவண பகவான் வந்தான் ராவணன் ஆயிரம் கொடியவர்கள் ஆளுநா வேற ஆளுநர் ஆவான் நம்ம எல்லாம் அடிக்கிறதுக்கு போவான் அவதாரமா போனோம் ஏதோ ஒரு நாள் வச்சுதான் போய் சேர போனோம் இது அவ்வளவுதான் இல்ல அப்படியே இருந்தாலும் சங்கல்பித்தாலும் இவனுடைய நாடு முடிஞ்சு போறது சங்கல்பித்தாலும் அடுத்த விட போயிடுவோம் இது அவதாரமா போடுவான் அப்ப ராவணை அடிக்கிறதுக்காக அவதாரம் பண்ணினான்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்ப அது சங்கல்பத்தினாலே நடந்துடும் வாக்கியக்காரன் ஸ்ரீவாக்கியத்துல சொல்றார் என்னன்னா அந்த துக்கத்து நாசம்ங்கிறது சங்கல்பத்தாலேயே நடந்துவிடும் ஆகையினால அது முக்கியம் என்று எது முக்கியம் கேட்டா சாது மேல முக்கியம் புத்தகம் சாது தான் முக்கியம் அப்படின்னு சொன்னது என்ன சொல்றாங்க சாது முக்கியம்னா ஏன் அது சங்கல்பத்தால நடக்க முடியாதா இப்ப அவன் சத்திய சங்கல்பனாங்க எதையும் சங்கல்பத்தால நடந்து முடியும் அவன் எதையும் நடக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டா இந்த சங்கல்பத்தால நடக்க முடியாது ஏன் நடக்க முடியாது அப்படின்னு கேட்டா அதுக்கு விடையைத்தான் சீதா பாக்கியத்தை அதாவது இந்த ஸ்லோகத்தினுடைய சரித்திரமான சாதுக்கம் என்ற ஸ்லோகத்தை சீதா பாக்கியத்துல அந்த சாதுக்கள் என்கிறவர்கள் யார் அவர்களுடைய ரக்கணம் என்பது என்ன அப்படின்னு முதல்ல காட்டுறார் சாதுக்கள்னா எவ்வளவானே கண்ணாலே காண வேணும் அவை கழுகு முழுக்கி பரிமாற வேணும் அவனோட வார்த்தை அவனை தாங்கள் தொட்டு பரிமாற என்னதான் ஆகப்படுறாரு அவன் விட்டு பிரிந்தால் எனக்கு உயிர் தரித்திருக்காது என்று சொல்லுகிறார்களே அப்படிப்பட்டவர்கள் தான் சாதுக்கள் அப்படிப்பட்ட சாதுக்களை அவன் ரட்சிக்கணுமானால் அவர் இருக்கிற இடத்துக்கு வந்தால்தான் எனக்கு முடியும் இல்லைன்னா அது முடியும் அவர் சங்கல்பத்தால் எது பண்ண முடியும் சங்கல்பத்தால்